திருச்சோற்றுத்துறை திருநாவுக்கரசு நாயனாரின் நூற்றி இரண்டாவது திருப்பதிகம் இது திருச்சி தம்பரம் கொல்லை ஏற்றினர் கோளரவத்தினர் தில்லை சிற்றம்பல தூரை செல்வனார் கொல்லை ஏற்றினர் கோளரவத்தினர் தில்லை செற்றம்பலத்துறை செல்வன தொல்லை ஊழியர் தொல்லை ஊழியர் சொற்று தூரையர்க்கு வல்லையாய் பணி செய்மட நெஞ்சமே தொல்லை ஊழியர் சொற்று தூரையர்க்கு வல்லையாய் பணி செய்மட நெஞ்சமே செய் தவம் செய்திலை நெஞ்சமே முத்தியாக ஒரு தவம் செய்திலை நெஞ்சமே அத்தியால் அடியார்க்கு ஒன்று அளித்திலை நெஞ்சமே அத்தியால் அடியார்க்கு ஒன்று அளித்திலை நெஞ்சமே தொத்து நின்று அலறு சோற்று துறையற்கே சோற்று துறையற்கே பத்தியாய் பணி செய் மட நெஞ்சமே பத்தியாய் செய் மட நெஞ்சமே மட நெஞ்சமே மட நெஞ்சமே முத்தியாக ஒரு தவம் செய்திலை மட நெஞ்சமே அத்தியால் அடியார்க்கு ஒன்று அளித்திலை அடியார்க்கு ஒன்று அளித்திலை தொத்து நின்று அணர் சோற்று துறையற்கே பத்தியாய்ப் பணி செய் மடநெஞ்சமே நன ஆன ஆன நன்ன ஏன ஒட்டி நின்ற நோய் வினை கட்டி நின்ற கடிந்தவை போய் அற உடலுறு நோய் வினை கட்டி நின்ற கழிந்தவை போயற நோய்வினை போயற தொட்டு நின்றும் அச்சோற்று துறையற்கே பட்டியாய் பணி செய் மடநெஞ்சமே சோற்று துறையற்கே பட்டியாய் பணி செய் மடநெஞ்சமே மடநெஞ்சமே நன மடநெஞ்சமே ஒட்டி நின்ற உடலுறு நோய் வினை கட்டி நின்ற கடிந்தவை போயற பணிஜை மடநெஞ்சமே பணிஜை மடநெஞ்சமே தொட்டு நின்றும் அச்சோற்று துறையற்கே பட்டியாய் பணி செய் மட நெஞ்சமே ஆன ஆதியான் அண்டமானற்கு அருள் நல்கும் நீதியான் அண்டவானர்க்கு அருள் நல்கும் நீதியான் என்றும் நின்மலனே என்றும் நீதியான் என்றும் நின்மலனே என்றும் சோதியான் என்றும் சோற்று துறையற்கே வாதியாய் பணி செய் மட நெஞ்சமே ஆன ஆன ஆன தோற்றுத்துறையற்கே ஆதியான் அண்டவானற்கு அருள் நல்கும் நீதியான் என்றும் நின்மலனே என்றும் சோதியான் என்றும் சோற்றுத்துறையற்கே வாதியாய் பணி செய் மட மடநெஞ்சமே ஏன ஆட்டினாய் ஆடியேன் வினையாயின ஓட்டினாய் ஒரு காதில் இளங்கும் ஆட்டினாய் அடியேன் வினையாயின ஓட்டினாய் ஒரு காதில் இளங்கும் தோட்டினாய் என்று சோற்று தூரையற்கு தொட்டினாய் என்று தோற்று தூரையர்க்கு நிட்டி நீ பணி செய்மடனஞ்சமே தோட்டினாய் என்று சோற்று தூரையற்கு நீட்டி நீ பணி செய்மடனஞ்சமே நெஞ்சமே நெஞ்சமே நெஞ்சமே கடல் நஞ்சினை பங்கி உண்டதோர் தெய்வம் உண்டோ சொல்ல கடல் நஞ்சினை பங்கி உண்டதோர் தெய்வம் உண்டோ சொல்லாய் பொங்கி நின்று எழுந்த கடல் நஞ்சினை பங்கி உண்டதோர் தெய்வம் உண்டோ சொல்ல நெஞ்சமே தொங்கி நீ என்றும் துறையற்கு தங்கி நீ பணி செய் மட நெஞ்சமே மடநெஞ்சமே மடநெஞ்சமே மடநெஞ்சமே ஆ மடநெஞ்சமே பொங்கி நின்று எழுந்த கடல் நஞ்சினை பங்கி உண்டதோர் தெய்வம் உண்டோ சொல்லாய் தொங்கி நீ என்றும் துறையற்கு தங்கி நீ பணிஜை மடநெஞ்சமே பணிஜை மடநெஞ்சமே ஆணி போல நீ ஆற்றவலியை காண் ஆற்றவலியை காண் நெஞ்சமே மட நெஞ்சமே ஆணி போல நீ ஆற்றவலியை காண் ஏணி போல் இடிந்து ஏறியும் ஏங்கியும் தோணியாகிய சொற்று துறையற்கே பணி செய் மடநெஞ்சமே மடநெஞ்சமே ஆணி போல நீ ஆற்ற வலியை காள் ஏணி போல் இழிந்து ஏறியும் எங்கியும் தோணியாகிய சோற்று தோற்றுத்துறையற்கே புனியாய் பணிசை மட நெஞ்சமே நன நன அதின பெரும் ஏரில் என் பேய்படையாகில் என் புற்றில் ஆடரவே அது பூணில் என் சுற்றி நீ என்றும் சோற்று துறையற்கே பற்றி நீ பணி செய் மடநெஞ்சமே மடநெஞ்சமே சோற்றுத்துறையற்கே பற்றி நீ பணி செய் நெஞ்சமே அல்லியான் அரவு ஐந்தலை நாகனைப் பள்ளியான் அறியாத பரிசெல்லாம் சொல்லி நீ என்றும் சோற்று துறையற்கே புள்ளி நீ பணி செய் மடநெஞ்சமே மடநெஞ்சமே அல்லியான் அரவு ஐந்தலை நாகனை பள்ளியான் அறியாத பரிசெல்லாம் சொல்லி நீ என்றும் சோற்று துறையற்கே புள்ளி நீ பணி செய் மடநெஞ்சமே மிண்டரோடு விரவியும் வீரிலா குண்டர் தம்மை கடிந்து உய்ய போந்து நீ மடநெஞ்சமே மடநெஞ்சமே உய்ய போந்து நீ மடநெஞ்சமே மிண்டரோடு விரவியும் வீரினா குண்டதம்மை கழிந்து உய்ய போந்து நீ தொண்டு செய்து என்றும் சோற்று துறையற்கே உண்டு நீ பணி செய் மட நெஞ்சமே சோற்று துறையற்கே வல்லையாய் பணி செய் மட நெஞ்சமே சோற்று துறையற்கே பத்தியாய் பணி செய் மட நெஞ்சமே துறையற்கே பட்டியாய் பணி செய் மடநெஞ்சமே துறையற்கே வாதியாய் பணி செய் மடநெஞ்சமே துறையற்கே நீட்டி நீ பணி செய் மடநெஞ்சமே துறையற்கு தங்கி நீ பணி செய் மடநெஞ்சமே துறையற்கே புனியாய் பணி செய் மடநெஞ்சமே சோற்று துறையற்கே பற்றி நீ பணி செய் மடநெஞ்சமே சோற்று துறையற்கே புள்ளி நீ பணி செய் மடநெஞ்சமே சோற்று துறையற்கே உண்டு நீ பணி செய் மடநெஞ்சமே மடநெஞ்சமே மடநெஞ்சமே மடநெஞ்சமே மடநெஞ்சமே வாழ்ந்தவன் வலி வாழற கந்தன்னை ஆழ்ந்து போய் அலரவ் விரல் ஊன்றினார் வாழ்ந்தவன் வலி வாழற கந்தன்னை ஆழ்ந்து போய் அலரவ் விரல் ஊன் ஆழ்ந்து போய் அலரம் விரல் ஊன்றினார் சுந்த பாரிடம் சோத்து கூறையற்கு சூந்த பாரிடம் சோற்று தூரையர்க்கு தாழ்ந்து நீ பணி செய்மட நெஞ்சமே சூந்த பாரிடம் சோற்று தூரையர்க்கு தாழ்ந்து நீ பணி செய்மட நெஞ்சமே செய்மட நெஞ்ச